வந்திருக்கும் அல்லாஹி நடிகார்களே அன்பு சகோதரர்களே மதிப்புக்குரிய பெரியோர்களே இன்று உலகில் ஏராளமான நெருக்கத்தக்க உறவுகளும் தவறான பழக்கங்களும் தவறான தொடர்புகளும் ஏராளமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தவறான ஆண் பெண் தொடர்பினால் விபச்சாரத்தினால் தீமைகள் சமூக சீரழிவுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது அம்மாவுடைய லான இறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹு ஹலாலான கணவன் மனைவி என்ற உறவை தந்திருக்கிறான் அதில் பறக்கத்தையும் ரஷ்மத்தையும் வைத்திருக்கிறான் ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا உங்களை உங்களிலிருந்தே அல்லாஹு ஜோடிகளை படைத்திருக்கிறான் இந்த ஹலாலான உறவில் மன அமைதி கிடைக்கும் ஆதம் அவர்களுடைய அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆதம் அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள் பக்கத்தில் ஒரு பெண் கேட்டார்கள் மண் நீ யார் அவர்கள் சொன்னார்கள் அனம்ரா நான் ஒரு பெண் கேட்டார்கள் லிமன் குலபதி ஏன் நீ படைக்கப்பட்டாய் மலக்குமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் பதில் சொல்கிறார்கள் என்னிடத்தில் உங்களுக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவாமுதலா இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவில் மன அமைதியை வைத்திருக்கிறான் அன்பையும் பாசத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹு இந்த உறவில் வைத்திருக்கிறான் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே இதற்கு மாற்றமான உறவுகளை நாம் தேடினால் உலகத்தில் லானத்திலும் பசாதுகளும் சித்னாக்களும் அதாவுகளும் தான் உண்டாகும் அல்லாஹுத்தலா குரானில் சொல்லும் போது விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம் அது மிக பெரும் ஒரு பாவம் அது தவறான ஒரு பாதை கெட்ட ஒரு பாதை அல்லாஹால விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம் இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன விபச்சாரம் மட்டுமல்ல ஹராம் விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அனைத்துமே ஹராம் தான் பேஸ்புக் யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஹராமான ஒரு அந்நிய பெண்ணுடைய தொடர்பு ஏற்படும் என்றிருந்தால் அது ஒரு வேலை விபச்சாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால் பேஸ்புக்கை ஓபன் பண்ணுவதே ஹராமாகிவிடும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பின்னால் நிறைய சமூக சீரழிவுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது சொந்த மகளோடு ஆபாச பேச்சுகள் சகோதரியோடு தாயோடு கனியமான சகோதரர்களே பெரியோர்களே விபச்சாரத்திற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ எதெல்லாம் ஒரு சபபாக இருக்குமோ அவைகள் அனைத்துமே ஹராம் தான் எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய ஆபீஸ் பக்கத்து ஊரில் இருக்கிறது எனக்கு பஸ்ஸிலும் போகலாம் ட்ரெயினிலும் போகலாம் பஸ்ஸில் போனால் பிசுனா ட்ரெயினில் போனால் சித்னா கொஞ்சம் குறைவு அப்படி என்றால் ட்ரெயினை தான் தெரிவு செய்ய வேண்டும் அல்லாஹாலா சொல்கிறான் விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம் விபச்சாரம் என்பது தீனி நோயை போன்று சுகர் மனிதன் முதல் முதலாக சுகர் செக் பண்ண போனால் கேட்பார்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறதா வாழையதி வாழையாக சென்று கொண்டே இருக்கும் நான் விபச்சாரம் செய்தால் என்னுடைய பிள்ளைகள் செய்வார்கள் பேர குழந்தைகள் செய்வார்கள் பரம்பரையாக போய்கொண்டே இருக்கும் முழு பாவத்தையும் நான் தான் சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன் கனியமான சகோதரர்களே இமாம் ஷாபி ரஹமதுல்லாஹி ஒரு கவிதை படிக்கிறார்கள் நீங்கள் பத்தினியாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மகரமான பெண்களும் பத்தினித்தனமாக இருந்து கொள்வார்கள் ஒரு முஸ்லிமுக்கு ஆகாத தகுதி இல்லாத செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மானக்கேடான செயல்களை செய்ய வேண்டாம் விபச்சாரம் என்பது கடன் அந்த கடனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மகரமான ஒரு பெண் அந்த கடனை நிவர்த்தி செய்வாள் நான் விபச்சாரம் செய்தேன் இதோடு முடிந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல நான் விபச்சாரம் செய்தால் என்னுடைய மனைவி அதனை அந்த கடனை நிறைவு செய்வாள் அல்லது என்னுடைய மகள் நிறைவு செய்வாள் அல்லது என்னுடைய தாய் நிறைவு செய்வாள் அது கடன் அதை யாராவது ஒருவர் நிறைவு செய்து தானாகுவார் எந்த அளவு உளமாக்கல் எழுதுகிறார்கள் என்றால் எங்களுடைய மகரமான பெண்களில் யாராவது அந்த கடனை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எங்களுடைய வீட்டில் விபச்சாரம் நடக்கும் எங்களுடைய வீட்டு செவர்களில் விபச்சாரம் நடக்கும் فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى ஒரு மனிதன் அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை கண்டு கொள்வான் ஒரு மனிதன் அணுவளவு தீமை செய்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பையும் கண்டு கொள்வான் விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரும் ஒரு பாவம் அந்த பாவத்தை செய்துவிட்டு அதனுடைய பிரதிபலன் கிடைக்காது என்றிருந்தால் எப்படி இருக்கும் கிடைக்கும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்க்கிறோம் அவளை தொழுகிறோம் இது கடன்தான் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மகரமான ஒரு பெண் ஒரு அந்நியானை பார்ப்பார் அல்லது தொடுவார் அல்லது ஒரு அந்நியான் அவளை தொடுவான் அவனை இன்பமாக பார்ப்பான் கடன் நிவர்த்தி செய்யப்படும் சகோதரர்களே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மூமியனுக்கு ரோஷம் இருக்க வேண்டும் ரோஷம் நான் இந்த தவறை செய்தால் என்னுடைய மகரமான ஒரு பெண் இந்த தவறை செய்வாள் என்ற பயம் அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய மனைவியை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என்னுடைய மகள் தவறான வழியில் செல்வதை நான் எப்படி விரும்புவேன் நான் தவறாக நடந்தால் அவர்களும் தவறாக நடப்பார்கள் அதில் சந்தேகமே கிடையாது ரோஷத்தை உள்ளத்தில் எடுப்போம் மோமினுக்கு ரோஷம் அவசியம் பேஸ் கவர் பண்ணுவது முதலாவது சரியா குரானுடைய சட்டம் இரண்டாவது என்னுடைய ரோஷம் என்னுடைய மனைவியை என்னுடைய மகளை எப்படி அந்நிய ஆண்கள் ரசிக்கும் விதமாக வெளியே அனுப்புவேன் சாமியாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார் என்னுடைய மனைவியை நான் தலாக் சொல்ல போகிறேன் இதை என்னுடைய மனைவி இருக்கிறான் மனைவி பேஸ்கவர் பண்ணியிருக்கிறார் சாவியார் சொன்னார் இதுதான் உங்களுடைய மனைவி என்பதற்கு என்ன ஆதாரம் முகத்தை திறந்து காண்பிக்க வேண்டும் அவர் சொன்னார் இவ்வளவு மனிதர்களுக்கு முன்னால் என்னுடைய மனைவியுடைய முகத்தை காண்பிப்பதென்றால் நான் தலாக்கே சொல்லவில்லை இதுதான் ஒரு ஆணுடைய ரோஷம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் நான் ஒரு தவறு செய்தால் அது பார்வையாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் அது கடனாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹதீஸும் இதைத்தான் சொல்லி தருகிறது சொல்லமா அழைத்து ஒசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மஜிலிஸ் இருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் சத்தம் போட்டு கேட்கிறார் யார் சூழம்பா விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதித்தார்கள் சகாபாக்கள் சத்தம் போட்டார்கள் என்ன கேள்வி இது இப்படி பேசக்கூடாது சல்லவா அலைது அந்த மனிதரை பக்கத்தில் அழைத்து அமர வைத்தார்கள் கேட்டார்கள் உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா அவர் சொன்னார் இல்லை யார் சூழல்லா இது போன்று தான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தாயோடு யாரும் உபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார் கேட்டார்கள் உன்னுடைய சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா இல்லையா ரசூலல்லா சல்லல்லா அலியத்தல்லம் அவர்கள் சொன்னார்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்ப மாட்டார்கள் உன்னுடைய சாட்சியோடு உன்னுடைய மாமியோடு உன்னுடைய மகளோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா இல்லையா ரசூலல்லா சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதரும் அதற்கு பின்னால் தன்னுடைய கரத்தை அந்த அந்த மனிதனுடைய நெஞ்சில் வைத்து துவா செய்தார்கள் அம்மா யாருடைய பாவத்தை மன்னித்து உள்ளத்தை சுத்தமாக்கி விடு மர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு எந்த கிதாபம் எழுதுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இந்த மனிதன் ஹராமான எந்த ஒரு பெண்ணையும் திரும்பி கூட பார்க்கவில்லை நாம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறோமா விபச்சாரம் செய்கிறோமா அவள் யாரோ ஒருவருடைய தாயாக இருப்பாள் அல்லது மகளாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் எங்களுக்கு நாம் விரும்ப மாட்டோம் என்றால் அடுத்தவர்களுக்கும் அதை நாம் விரும்பாமல் தான் இருக்க வேண்டும் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே விபச்சாரம் எவ்வளவு பெரும் ஒரு பாவம் தெரியுமா விபச்சாரம் செய்யும் போதே ஈமான் கலட்டப்பட்டுவிடும் ஈமான் உடம்பிலிருந்து வெளியேறிவிடும் எந்த அளவு நேரம் விபச்சாரத்தில் ஈடுபட்டானோ அந்த அனைத்து நேரங்களிலேயும் அவன் காபீராக இருந்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு மோத்து வந்திருந்தால் காபீராக மௌத்தாக இருப்பான் அபோதாவுடைய அதே செல்லம்மா அழைத்து ஒத்தல்லவார்கள் சொன்னார்கள் ஈமான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் ஈமான் அவனை விட்டு வெளியேறிவிடும் صحيح البخاري بحديث لا يزني الزاني حين يزني وهو مؤمن ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் போது ஒரு நாளும் மூமினாக இருக்க மாட்டான் முதல் தண்டனை ஈமான் துரத்தப்படும் அவ்வளவு பெரும் ஒரு பாவம் இவர் அசாக்கிர் ரஹமதுல்லா அலை ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அல் முகீமு அல சினா கஹாபிதி வசனின் விபச்சாரத்தில் தொடர்படியாம் இருக்கக்கூடியவன் ஒரு சிலை வணங்கியை போன்று மூன்று நான்கு வருடங்கள் ஒரு பெண்ணோடு ஹராமான தொடர்பு இவனுக்கு இருக்கிறது இந்த மூன்று நான்கு வருடங்களும் இவன் குஃப்ரில் இருக்கிறான் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே வானம் பூமி சந்திரன் சூரியன் அனைத்து படைப்பிடங்களும் இவனுக்கு நாணம் செய்து கொண்டிருக்கும் அவன் சொல்கிறான் இழிவாக்கப்பட்ட நிலையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் எழுதுகிறார்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்க இவர்களுக்கு ஏன் அல்லாஹுத்தால இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள் ஏன் தெரியுமா இவ்வளவு குரானுடைய வசனங்கள் இருக்க அதை இருக்க மார்க்கம் சொல்லப்பட இதை கேட்டு கேட்டு அந்த பாவத்தில் ஈடுபட்டானே தொடர்படியாக இருந்தானே அதனால் இவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் அம்மா இறக்கப்பட்டு அவனை வெளியேற்றும் வரை கனியமான சகோதரர்களே பெரியோர்களே அது எத்தனை மக்களுடைய அதாபாக இருக்குமோ தெரியாது அதனாலதான் உறுதி சொல்வார்கள் அம்மா இத்தினிய விவாதத்தர் जितना तुम उसका मोहताज இவ்வளவு விவாதத்தை எந்த அளவு அவனின் பக்கம் நீ தேவையிடம் இருக்கிறவையா அல்லாஹின் பக்கம் அனைத்து விடயங்களிலேயே நாம் தேவையுடையவர்கள் ஒரு ஏழை உதிர்வதாக இருந்தாலும் அம்மாவுடைய நாட்ட பிரகாரம் உதிர்கிறது எங்களுடைய பலாய் முசிபத்கள் இல்லாமல் போக வேண்டுமா அம்மா நாட வேண்டும் எங்களுடைய அனைத்து காரியங்களும் சிறந்த முறையில் நடக்க வேண்டுமா அம்மா நாட வேண்டும் அனைத்து காரியங்களிலுமே அல்லாஹின் பக்கம் நாம் செய்யக்கூடியவர்கள் அந்த அளவு விவாதம் செய்ய வேண்டும் இத்தனா குணாக்கர் எவ்வளவு உன்னால் அதாபை அனுபவிக்க முடியுமோ உலகத்துடைய உஷ்ணத்தையே எங்களால் தாங்க முடியாது லட்சக்கணக்கான வருடங்கள் நரகத்தில் இருந்தால் அந்த அசாபை எங்களால் எப்படி தாங்க முடியும் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே நாளுடைய அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை நாம் கேள்விப்படும் போது அடுத்தடுத்த அடையாளங்கள் மிக வேகமாக வந்து கயாமத் உண்டாகிவிடுமோ என்ற பயம் உண்டாகிறது சொன்னார்கள் விபச்சாரத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய காலம் வந்தால் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமே இல்லாத நோய்கள் அதிகமாகும் விபச்சாரம் பகிரங்கமாக நடப்பதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் அதனாலதான் புது புது பெயர்களில் எங்களுடைய முன்னோர்கள் அறிந்திராத பல நோய்கள் எங்களுக்கு மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே எத்தனையோ அடியாக்களுக்கு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து அம்மாவுடைய பயம் அச்சத்தினால் அந்த பாவத்தில் ஒதுங்கி இருக்கிறார்கள் வரலாறை அல்லாஹுத்தலாம் விரிவாக சொல்கிறான் வேற எந்த ஒரு நபியுடைய வரலாறையும் இந்த விரிவாக சொன்னதில்லை யோசுப் அலைசலாம் அவர்களை அசீசு மிசர் ஈஜிப்துடைய கவர்னர் வளர்ப்பு மகனாக இருந்து கொள்கிறார் மிக அழகானவர் கவர்னருடைய மனைவி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தவறான முறையில் நடப்பதற்காக வேண்டி அழைகிறார் கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது ஜன்னல்கள் சாத்தப்பட்டு விட்டது யோசுப் அலைக்கலாம் அம்மாவுடைய பயத்தால் விரண்டோடினார்கள் அம்மாஹூ மிக சந்தோஷமாக பெருமையாக இந்த சம்பவத்தை குரானில் சொல்கிறார் சுலைமான் அவர்கள் செலுத்துகிறார்கள் அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றார்கள் தன்னுடைய உயிர் நண்பனோடு தன்னுடைய நண்பன் ஏதோ ஒரு சேவைக்காக வேண்டி வெளியே சென்றார் இவர் கரத்துக்குள்ளால் அமர்ந்திருக்கிறார் ஒரு பேரழகியான ஒரு பெண் வந்தார் வந்து ஏதோ அழைப்பு கொடுத்தார் இவர் நினைத்தார் ஏதாவது சாப்பாடு கேட்கிறாளா இருக்கும் சாப்பாடை எடுத்து கொடுத்தார் அவள் சொன்னால் எனக்கு சாப்பாடு தேவையில்லை நான் உன்னோடு இருக்க வேண்டும் அழுந்து முகம் முழுக்க இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் நண்பர் வருகிறார் வந்து கேட்கிறார் என்ன இது எதுவுமே சொல்லவில்லை சம்பவத்தை விளங்கிக் கொண்டார் நண்பரும் சேர்ந்து அழுந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் சிலைவான் கோஷா ரஹிமகுல்லா உறங்குவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள் கனவு யூசுப் அலைக்கு சலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள் யூசுப் அலைக்கு சலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு அந்த சிறைவனும் பஷார் ரஹிமுல்லா அவர்களுக்கு மன நிம்மதியையும் பஷாரத்தையும் கொடுத்தார் கனிவான சகோதரர்களே பெரியோர்களே ஷைத்தான் எங்களுடைய விரோதி இன்ன ஷைத்தான் அது ஷைத்தான் உங்களுடைய விரோதி அவனை விரோதியாகத்தான் நாம் எடுக்க வேண்டும் குரான் சொல்கிறது சைத்தானை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் சைத்தான் மனிதனை வலித்திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான் விபச்சாரம் பல வகைப்படும் கண்கள் விபச்சாரம் செய்கிறது காதுகள் விபச்சாரம் செய்கிறது நாவ் கைகள் கால்கள் விபச்சாரம் செய்கிறது செல்லம்பா அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஐநானி பிரச்சாரம் ஹராமான பார்வை பிராண்டிய பெண்ணை ஹராமான முறையில் பார்ப்பது இது கண்ணுடைய பிரச்சாரம் ஒரு இந்த பார்வை அனைத்து பாவங்களுடைய அடிப்படையே இந்த பார்வைதான் சொன்னார்கள் ஒரே அஜரபியத்தான ஒரு பெண்ணின் பக்கம் பார்வை படுகிறது உடனே கண்ணை தாழ்த்தி கொண்டார் பார்வையை தாழ்த்தி கொண்டார் அப்பா முசாலா அவருக்கு விவாதத்தில் இன்பத்தை கொடுப்பார் படைகின்ற பார்வை மன்னிக்கப்படும் இரண்டாவது முறை பார்த்தால் அது பாவம் மூன்றாவது ஒரு பெண் வருவது விளங்குகிறது அவளை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தால் அது பாவம் பார்க்கப்பட்டால் அது மன்னிக்கப்படும் உடனே கண் பார்வையை சார்ந்து கொண்டால் அவ்வாறு விவாதத்துடைய சூவையை தருவார் காதுடைய விபச்சாரம் அந்நிய பெண்களுடைய குரலை கேட்டு ரசிப்பது இஸ்திமா என்றால் காது குறித்து கேட்பது சமா என்றால் காதில் படுவது காதில் பட்டால் அது மன்னிக்கப்படும் முஸ்லிமா காது கொடுத்து கேட்டால் அது பாவம் விபச்சாரம் ஆபாசமான முறையில் அந்நிய பெண்களோடு பேசுவது அது நேரடியாக இருக்கலாம் போன்லாம் இருக்கலாம் கையொடி விபச்சாரம் ஹராமான ஒரு பெண்ணை தொடுவது ஹராமான ஒரு பெண்ணுக்கு டிசைட் பண்ணுவது தப்பாவது உபச்சாரம் ஒரு ஹராத்தின் பக்கம் நடந்து சென்றது ஒவ்வொரு காலத்தையும் நாம் பதிவு செய்கிறோம் நன்மைக்கு நடந்தால் நன்மையாக பாவத்துக்கு நடந்தால் பாவமாக நாம் எழுதுகிறோம் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே நேரம் மிக மிக சுருக்கமாக இருக்கிறது பேசுவதற்கே வெக்கமான அருவருக்கத்தக்க ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் ஆசைக்காக வேண்டி பேசவில்லை நிர்பந்தத்தின் நிலைமையில் நாம் பேசுகிறோம் இந்த மெசேஜ் உங்கள் உம்மத்துக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பேசுகிறோம் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே திருமணம் முடிக்காத வாலிபர்கள் மனைவியை விட்டும் வெகு நாட்களாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கையை உபயோகம் செய்து குறிப்பை கடமையாக்கிக் கொள்கிறார்கள் இந்த பாவத்தை பற்றி விளக்கப்படுத்துவதற்கு இதைவிட தமிழில் ஒழுக்கமான ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது சுபகானம்மா தனிமையில் இருந்து கொண்டே முறைகேடான படங்களை பார்த்து கொண்டே வைத்தல் கலாவிலும் அறைகளிலும் ஒதுக்குப்புறமான இடங்களிலேயும் தன்னுடைய கையை உபயோகம் செய்தே சுழிப்பை கடமையாக்கிக் கொள்கிறார்கள் இது எவ்வளவு பெரும் ஒரு பாவம் தெரியுமா சொன்னார்கள் அம்மாவுடைய லானத் வழக்குமார்களுடைய லானத் என்னுடைய லானத் அவர்கள் மீது உண்டாகட்டும் அம்மாவுடைய லானத் வழக்குமார்களுடைய லானத் செல்லும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் சொன்னார்கள் தயாமத்துடைய நாள் சில தரங்கள் ஆமிராவாக குழந்தையுடைய சிசுவை சுமந்ததாக வரும் எவ்வளவு பெரும் ஒரு பாவம் சரியத்துடைய பக்குவா என்ன தெரியுமா அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண் விபச்சாரத்திற்காக வேண்டி என்னை அழைக்கிறார் எந்த ஒரு தடையும் இல்லை நான் நினைத்தால் பாவத்தில் ஈடுபடலாம் அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கையை உபயோகம் செய்தாலும் ஹராம்தான் சொல்வது பொறுமை செய்யுங்கள் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே செல்லமாக அணிந்து ஒத்தல்லம் அவர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் சிறந்த ஒரு கூட்டம் தான் கூட சொல்லக்கூடியவர்கள் சகஜன் கூட சொல்லக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவு அமல்கள் கொண்டு வந்தாலும் எந்த ஒரு நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கேட்கிறார்கள் யார் அது யார் சொன்னார்கள் அவர்கள் யாரு தெரியுமா சிறந்த அடியார்கள் தான் சகஜ பெறக்கூடியவர்கள் தான் ஆனால் தனிமைப்பட்டு விட்டால் அவ்வா தடை செய்த ஹராமான செயல்களை அவர்கள் செய்வார்கள் கனியமான சகோதரர்களே பெரியோர்களே இது மிக பெரும் ஒரு பாவம் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சில டாக்டர்ஸ்மார்கள் வாழைப்படங்களை தூண்டி விடுகிறார்கள் இதனால் எந்த பிரச்சனையும் அல்ல உமை நீரை எப்படி துப்புகிறோமோ அதே போன்றுதான் இதுவென்று வாழைப்படங்களை தூண்டி விடுகிறார்கள் டாக்டர்ஸ்மார்கள் என்ன சொன்னோ இல்லையோ சரியக்கூடிய சட்டம் அது ஹராம் தான் எப்போடைய கிதாபுகளில் ஹராம் என்பதை தெளிவாக எழுதுகிறார்கள் எத்தனையோ வாலிபர்கள் வாலிபர் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்கி விட்டார்கள் சித்த வைத்தியம் வேண்டுமா யூனானி வேண்டுமா எல்லா இடங்களுக்கும் ஏற இறங்கி விட்டார்கள் வீட்டில் பெண் பார்க்கிறார்கள் இவர் முகத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த வருடம் பார்ப்போமே படிக்கணுமே இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற பாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இதை விடவும் விரிவாக பேச முடியாது மசிதுடைய சொர்மத் இருக்கிறது மின்பருடைய சொர்மத் இருக்கிறது சுருக்கமாக நாம் சொல்கிறோம் அம்மா தலைவு செய்த ஹராமான எல்லா செயலில் இருந்து எங்களை பாதுகாப்போம் அல்லாஹு தலா செய்கின்ற பாவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மூன்று விதமாக இருக்கும் மூன்று விதமாக முதலாவது நகீர் பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும் சிலர் சொல்வார்களே நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி நடந்தது நான் இந்த அமலை விட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி நடந்தது இதற்கு சொல்வார்கள் நகீர் தவறு செய்தேன் கண்ணத்தில் அடிப்பட்டது இது அல்லாஹு கலாவுடைய ரஹ்மத் ஒரு பாவத்தை செய்தேன் உடனே அதற்குண்டான விழிப்புணர்வு எனக்கு கிடைத்துவிட்டது இது ரஹ்மத் இரண்டாவது வகை இந்த அசையர் பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்க மாட்டாது கொட்டிக் கொண்டிருக்கும் அவ்வாவுடைய குரான் வசனங்கள் சொல்லப்படும் அனைத்தையும் மறந்தவராக வாழுவார் ஆனால் அவருக்கு எல்லா நியமக்களையும் நாம் இறந்து கொடுப்போம் நான் பாவம் செய்ய செய்ய குடும்ப வாழ்க்கையில் பறக்கத்திருக்கிறதா பிட்னஸில் இருக்கிறதா விளங்கிக் கொள்ளுங்கள் அம்மா திடீரென்று குடிப்பான் இன்னமக்கு சரத்தை கலசதி அம்மா குடித்த அந்த குடி மிக கடினமாக இருக்கும் முதல் வகையை விட இந்த வகை மிக கடினமான ஒரு வகை திடீரென்று தண்டனை வரும் அந்த தண்டனை பயங்கரமாக இருக்கும் மூன்றாவது வகை குப்பியா தகுபீர் தண்டனை கிடைக்கும் இந்த பாவத்திற்காக வேண்டிதான் இந்த தண்டனை என்று அவருக்கே தெரியாமல் இருக்கும் பாலிபத்தில் செய்த ஒரே ஒரு தவறுக்காக வேண்டி வயோதிபத்தில் பாடுபடுவார் பெரியோர்களை நேரம் முடிந்துவிட்டது எனவே அல்லாஹு ஹராமாக்கிய தடை செய்த எல்லா செயல்களின் சைது நடப்போம் அல்ல அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னித்து குற்றங்குறைகளை மன்னித்து தப்பு தப்புத்தவர்களை மன்னித்து களிமாவோடு அஷதல்லா இலாக இல்லல்லா வயசதல்லா முகமது ரசூல் என்ற வார்த்தையோடு ரூசை எல்லாம் எழுதி தருவானாக ஜனத்தில் சிறுதோஷங்களுக்கு வாஜிபாக்குவானாக ஆமீன் ஆமீன் வாக்கு